பன்னிரண்டாவது சர்வமும் பிரம்ம மாத்திரம் என்று உரைக்கும் அத்தியாயம் மிகவும் மகா ரகசியமாய் ரகசியத்தும் மெத்தவுமே ரகசியமாய் மேபூதற்கு வெகுவரிதாய் உள்ள பொருள் நிர்ணயத்தை வேதாந்த வேத்தியனாம் பரேசன் முன்னும் நிகவுறவே அருள் செய்த வண்ணம் மீண்டும் நிகிலக்கும் ஹிதமாக நினக்கு சொல்வேன் தகுமனதின் ஒருமையுடன் இவ்வர்த்தத்தை தப்பாது கேட்டுணர்தி தகிமை மைந்தா அகிலமுமே அனவரதம் பிரம்ம மாத்திரம் அஜானம் மதச்சேதும் பிரம்ம மாத்திரம் சகல ஜடா ஜடங்களுமே பிரம்ம மாத்திரம் சதசத்தாய் காண்பவெல்லாம் பிரம்ம மாத்திரம் வெகுவிதமாம் பூதங்கள் பிரம்ம மாத்திரம் விதவிதமாம் புவனங்கள் பிரம்ம மாத்திரம் இகவுவிகும் சரீரமெல்லாம் பிரம்ம மாத்திரம் இவை மருவும் உயிர்களெல்லாம் பிரம்ம மாத்திரம் பருவமகா மந்திரமும் பிரம்ம மாத்திரம் பக்தியுடன் கேட்பதுவும் பிரம்ம மாத்திரம் வினவுமகா வாக்கியமும் பிரம்ம மாத்திரம் வேத்தியமம் அதன் பொருளும் பிரம்ம மாத்திரம் அந்நமிலா பரவுணர்வும் பிரம்ம மாத்திரம் அகடமதா முக்தியுமே பிரம்ம மாத்திரம் நனிமருகம் பந்தமுமே பிரம்ம மாத்திரம் நானாவாய் காண்பவெல்லாம் பிரம்ம மாத்திரம் பலவிதமாம் கிரியைகளும் பிரம்ம மாத்திரம் பற்றியிடும் பலன்களுமே பிரம்ம மாத்திரம் இலகு குண குணங்களுமே பிரம்ம மாத்திரம் இகழ்வு துதி யாவையுமே பிரம்ம மாத்திரம் நெறிமருவா காலமெல்லாம் பிரம்ம மாத்திரம் நிறை நிறையான் தேசமெல்லாம் பிரம்ம மாத்திரம் చలనమురం వస్తు వెలం బ్రహ్మ మాత్రం సంతతం సకలము మే బ్రహ్మ మాత్రం ఓదమున అవిద్యయు మే బ్రహ్మ మాత్రం ఉరుం అంతఃకరణము మే బ్రహ్మ మాత్రం తీదృశయం అహంకారం బ్రహ్మ మాత్రం తేగుమనం బుద్ధియు మే బ్రహ్మ మాత్రం సాధమురు చిత్తము మే బ్రహ్మ మాత్రం సంచలమాం పొరిగడు మే బ్రహ్మ మాత్రం वेदगुरो देहमुमे ब्रह्म मात्रा विचित्रा माम् विषयमिलाम् ब्रह्म मात्रम् स्थूलमुणन् जाग्रणुम् ब्रह्ममात्रम् सूक्ष्ममुडन् स्वप्पनमु ब्रह्ममात्रम् मूलमुदन् सुषुप्युमे ब्रह्ममात्रम् मून् बीमालिगुम् ब्रह्ममात्रम् कोलमुरु व्यष्टियुमे ब्रह्ममात्रम् कोटमुरु समष्टियुमे ब्रह्ममात्रम् கால முதல் எப்பொருளும் பிரம்ம மாத்திரம் காண்கின்ற காட்சியெல்லாம் பிரம்ம மாத்திரம் தொந்தமறு துரியமுமே பிரம்ம மாத்திரம் துரிய அபிமானியுமே பிரம்ம மாத்திரம் ஐந்து வித கோஷமுமே பிரம்ம மாத்திரம் அவை அபிமானிகளும் பிரம்ம மாத்திரம் வந்த பல பௌத்திகமும் பிரம்ம மாத்திரம் வான்முதலை பூதமுமே பிரம்ம மாத்திரம் சிந்தையுறும் எப்பொருளும் பிரம்ம மாத்திரம் சேர்ந்த சராச்சரங்கள் எல்லாம் பிரம்ம மாத்திரம் இவனவனும் இவளவளும் பிரம்ம மாத்திரம் இதுவதுவும் மற்றவையும் பிரம்ம மாத்திரம் நவில் புருஷர் பெண்களுமே பிரம்ம மாத்திரம் நடுவான நபூசகரும் பிரம்ம மாத்திரம் விவித ஜக ஜீவருமே பிரம்ம மாத்திரம் விபுவான ஈசனுமே பிரம்ம மாத்திரம் எவையவை தான் எவ்விதமா எங்கே எங்கே இலகினுமே அவையாகும் பிரம்ம மாத்திரம் இருப்பதென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் இல்லையென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் திருக்கதென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் திருஷ்யமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் தரித்ததென தோற்றியதும் பிரம்ம மாத்திரம் தங்கியதாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் விரித்ததென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் விதவிதமாம் தோற்றமெல்லாம் பிரம்ம மாத்திரம் விஸ்தரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் விரிவிததாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சித்திரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சிறப்பிலதாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் அஸ்திரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் அழுத்தமுற தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் எத்திரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் இதரமேனோ தோற்றமெல்லாம் பிரம்ம மாத்திரம் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் இருமையென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் பாகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் பங்கரவே தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நாகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நரகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் மோகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் மோதுணர்வாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் ஆகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் அறிபவனாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் தாகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் தன் பொருளாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சோகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சுகமதுவாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் ஊகமென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் உணர்பொருளாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நீ நானாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நீலரென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நானாவாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் நவதெனவே தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம் மான அவமானமுமே பிரம்ம மாத்திரம் மகிழும் லாபாலாபம் பிரம்ம மாத்திரம் தானாதி தர்மமுமே பிரம்ம மாத்திரம் தளர்வு தரும் பாவமுமே பிரம்ம மாத்திரம் தங்குற்றகிரி நதிகள் பிரம்ம மாத்திரம் ஸ்தலங்களோடு தீர்த்தங்கள் பிரம்ம மாத்திரம் அங்குற்ற தேவதைகள் பிரம்ம மாத்திரம் அத்தேவர் சேவைகளும் பிரம்ம மாத்திரம் பொங்குற்ற வாரிதிகள் பிரம்ம மாத்திரம் பொருந்து பல தீவுகளும் பிரம்ம மாத்திரம் பங்குற்ற வனங்கள் எல்லாம் பிரம்ம மாத்திரம் பறவை முதல் ஜந்துகளும் பிரம்ம மாத்திரம் பிரம்மன் முதல் தேவர்களும் பிரம்ம மாத்திரம் பிரம்மாண்ட கோட்டிகளும் பிரம்ம மாத்திரம் ஹரன் முதலோர் உலகமெல்லாம் பிரம்ம மாத்திரம் அங்குள்ள வேதமெல்லாம் பிரம்ம மாத்திரம் பரமிகமா உணர்வதெல்லாம் பிரம்ம மாத்திரம் பார்ப்பதுவும் நினைப்பதுவும் பிரம்ம மாத்திரம் சர்வவிதோபாதிகளும் பிரம்ம மாத்திரம் ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்ம மாத்திரம் சத்தியச்சி சுககணமாம் பிரம்ம ரூபம் சகல பரிபூரணமாம் பிரம்ம ரூபம் நித்த நிரஞ்சனமாகும் பிரம்ம ரூபம் நிஷ்கல நிர்மலமாகும் பிரம்ம ரூபம் சுத்த நிராகாரமதாம் பிரம்ம ரூபம் சுயஞ்சோதி வடிவாகும் பிரம்ம ரூபம் అద్వైత వస్తువదం బ్రహ్మరూపం అఖండ పరిపూరణమాం బ్రహ్మరూపం பரபரமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் பரமபத பொருளாகும் பிரம்ம ரூபம் நிராபரண பொருளாகும் பிரம்ம ரூபம் நிஷ்கிரிய பொருளாகும் பிரம்ம ரூபம் ஜராதீலா பொருளாகும் பிரம்ம ரூபம் சலனமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் புராதனமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் பூரணமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் மனாதீலா பொருளாகும் பிரம்ம ரூபம் மகத்தான பொருளாகும் பிரம்ம ரூபம் சனாதனமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் சாஸ்வத பொருளாகும் பிரம்ம ரூபம் விநாசமிலா சத்தாகும் பிரம்ம ரூபம் விளங்கிடும் சித்தாகும் பிரம்ம ரூபம் அநாதிசுக கணமாகும் பிரம்ம ரூபம் அகண்டைக ரசமாகும் பிரம்ம ரூபம் சத்போத சுககணமாம் பிரம்ம ரூபம் சால உபசாந்தமதாம் பிரம்ம ரூபம் தத்போத சூன்யமாம் பிரம்ம ரூபம் தான் தானா இருப்பதுவாம் பிரம்ம ரூபம் கல்போல அசைவிலதாம் பிரம்ம ரூபம் களங்கமிலா கேவலமாம் பிரம்ம ரூபம் எப்போதும் ஒரு வடிவாம் பிரம்ம ரூபம் ஏகபரி பூரணமாம் பிரம்ம ரூபம் ஞானகன வடிவாகும் பிரம்ம ரூபம் ஞாலமில பரமாகும் பிரம்ம ரூபம் மோனமுரு நிலையாகும் பிரம்ம ரூபம் முக்தர் குரும் பதமாகும் பிரம்ம ரூபம் ஹீனமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் எவைக்கும் விலக்ஷணமாகும் பிரம்ம ரூபம் ஹானி இலா பொருளாகும் பிரம்ம ரூபம் அகண்ட சிதாகாசமதாம் பிரம்ம ரூபம் அறிவுக்கும் அறிவாகும் பிரம்ம ரூபம் அனைத்துக்கும் அப்பாலாம் பிரம்ம ரூபம் நிறைவுக்கும் நிறைவாகும் பிரம்ம ரூபம் நிகிலத்தும் மேலாகும் பிரம்ம ரூபம் குறைவற்ற விகுவாகும் பிரம்ம ரூபம் குணங்களிலா நிற்குணமாம் பிரம்ம ரூபம் மறுவற்ற மகிழ்வாகும் பிரம்ம ரூபம் மனவாக்கு கெட்டாதாம் பிரம்ம ரூபம் சத்துக்கும் சத்தாகும் பிரம்ம ரூபம் சகலத்தும் சாரமதாம் பிரம்ம ரூபம் சித்துக்கும் சித்தாகும் பிரம்ம ரூபம் சின்னமிதா பொருளாகும் பிரம்ம ரூபம் வித்துக்கும் வித்தாகும் பிரம்ம ரூபம் வேதாந்த வேத்தியமாம் பிரம்ம ரூபம் எத்துக்கும் வேறாகும் பிரம்ம ரூபம் எங்குமுள பொருளாகும் பிரம்ம ரூபம் கேவலமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் கிளேசமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் பாவனமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் பரமார்த்த பொருளாகும் பிரம்ம ரூபம் தாவலிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் தத்துவமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம் ஓவலிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் ஒன்றுமிலா ஒரு பொருளாம் பிரம்ம ரூபம் சத்தியமாம்பொருளாகும் பிரம்மரூபம் சங்கமிலா பொருளாகும் பிரம்மரூபம் நித்தியமாம் பொருளாகும் பிரம்மரூபம் நிக்கமிலா பொருளாகும் பிரம்மரூபம் விஸ்தரமாம் பொருளாகும் பிரம்மரூபம் விசேஷமிலா பொருளாகும் பிரம்மரூபம் சுத்தமதாம் பொருளாகும் பிரம்மரூபம் சுதந்திரமாம் பொருளாகும் பிரம்மரூபம் ब्रह्म मदे ब्रह्ममदेपेशियिडुम् त्वम् पदार्थम् ब्रह्ममदेपेशियिडुम् अशिपदार्थम् ब्रह्ममदे अखण्डैक ब्रह्म ब्रह्ममदे अहमेन्नोम् पदतिनर्थम् ब्रह्ममदे ब्रह्ममेनोम् पदतिनर्थम् ब्रह्ममदे ब्रह्म मदे ब्रह्ममदे रस रसपदार्थम् பிரம்மமதே அழிவற்ற சற்பதார்த்தம் பிரம்மமதே மகிழ்வுற்ற சித் பதார்த்தம் பிரம்மமதே பிரியமெனும் சுக பதார்த்தம் பிரம்மமதே அகடைக ரச பதார்த்தம் பிரம்மமதே ஜடமென்னும் பதத்தினர்த்தம் பிரம்மமதே ஜீவனெனும் பதத்தினர்த்தம் பிரம்மமதே ஈசனெனும் பதத்தினர்த்தம் பிரம்மமதே அகண்டைக ரச பதார்த்தம் பிரம்மமதே மாய என காண்பதாகும் பிரம்மமதே அவித்ய என காண்பதாகும் பிரம்மமதே சித்தமென காண்பதாகும் பிரம்மமதே ஜெகத்தனவும் காண்பதாகும் பிரம்மமதே ஜீவனென காண்பதாகும் பிரம்மமதே ஈசனென காண்பதாகும் பிரம்மமதே குரவனென காண்பதாகும் பிரம்மமதே சீடனென காண்பதாமே ಬ್ರಹ್ಮಮದೇ ಕಾಣುವೆ ಹರಿಯನವೂ ಕಾಣುವ ಮದೇ ಹರನೂ ಕಾಣುವ ಮದೇ ಅಮರ ಕಾಣುವ ಬ್ರಹ್ಮ ಮದೇ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಕಾಣುವ ಬ್ರಹ್ಮ ಮದೇ ಸ್ಥಿತಿಯನವೂ ಕಾಣ್ಬದಾಗು ಬ್ರಹ್ಮಮದೇ ನಾಶನೆ ಕಾಣ್ಬದಾಗು ಬ್ರಹ್ಮಮದೇ ಮದ ನಿಖಿಲಮು எங்கெங்கே எவ்விதமாய் கண்ட போதும் இதரமென கண்டிடும் காட்சியெல்லாம் அங்கங்கே உள்ள அதிஷ்டானமான அறிவுருவம் பிரம்ம மதா தன்யமாகாது எங்கெங்கே அலை முதலாய் கண்ட போதும் இவையெல்லாம் அழியதா தன்யமாமோ அங்கங்கே காண்கின்ற காட்சியெல்லாம் அப்படியே பிரம்ம மதா தைரையாக அப்புருவம் வாரிதியில் தோன்றியாங்கே அடங்கியிடும் மீத அலையும் அந்த அப்புருவே ஆவதலால் மத்தியத்தில் அந்நியமாய் யாரேனும் கண்டதுண்டோ சித்பிரம்ம வாரிதியில் தோன்றியாங்கே சிதைகின்ற முதலாம் அலையும் அந்த மாவதலால் மத்தியத்தில் சிறிதுமயல் ஆகாது சத்தியம் மண்ணினிடை காண்கின்ற நிகரமெல்லாம் மருவிய அம்மண்ணே யான் நீதி போல் தண்ணினிடை காண்கின்ற நிகரமெல்லாம் தங்கியவர் யான் நீதி போலும் வெண்ணினிடை காண்கின்ற விகாரமெல்லாம் விரவிய அவ்வெண்ணே யான் நீதி போலும் தீண்டிய சித் பிரம்மத்தில் காணான் என்ற ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மமேயாம் வெருளுடனே தருவினிடை கண்ட கள்ளன் வெறிதான தருவேயா நீதி போலும் மருளுடனே சுத்திகையில் கண்ட வெள்ளி மற்றந்த சுத்திகையே நீதி போலும் இருளுடனே ரஜ்ஜுவினில் கண்ட சர்ப்பம் எப்போதும் ரஜ்ஜுவதான் நீதி போலும் பிரம்ம மதில் கண்கின்ற ஜெகஜீவாதி வேதமெல்லாம் எப்போதும் பிரம்மமேயாம் அந்நியமாரோபமனித்துமெங்கும் அந்தந்த அதிஷ்டானம் ஆவதே போல் தொன்னும் அதிஷ்டான பர பிரம்மத்தின்கள் தோன்றிய ஆரோபமதாம் ஜெகஜீவாதி மன்னும் அதிஷ்டான பர பிரம்மம் தானாம் மறைமுடியின் சித்தாந்தம் அனைத்து மீதே அன்ன சிவன் அருளிய சித்தாந்தமீதே அறிஞருடைய அனுபவ சித்தாந்தமீதே ஆததினால் பிரம்மமலா கணமும் இல்லை அகிலமுமே எப்போதும் பிரம்ம மாத்திரம் பாதகமாம் வாதனையால் ஜீவன் போலாய் பவக்கடலில் மூழ்குவதும் பிரம்ம மாத்திரம் சாதகமாம் வாதனையால் சிரவணாதி சாதனமே பழகுவதும் பிரம்ம மாத்திரம் வாதனையால் பிரம்மமாகி பீதியர இருப்பதுவும் பிரம்ம மாத்திரம் நித்தியனை மித்திகமாம் கர்மம் தன்னை நியமமுடன் செய்வதுவும் பிரம்ம மாத்திரம் அத்திரமாம் கர்மத்தால் சித்த சூத்தி அடைவாக அடைவதுவும் பிரம்ம மாத்திரம் சித்த சித்தமதன் சுத்தியொடு சிரவணத்தை செவ்வியதா செய்வதுவும் பிரம்ம மாத்திரம் பக்தியுடன் சந்ததமும் மனனம் தன்னை பாங்காக பழகுவதும் பிரம்ம மாத்திரம் எப்போதும் தொடர்பாக தியானம் தன்னை இடையறவே ஏற்றுவதும் பிரம்ம மாத்திரம் சத்போத பிரம்மத்தில் பழக நின்ற சவிகல்ப சமதியுமே பிரம்ம மாத்திரம் தத்போத சூன்யமாம் நிர்விகல்ப சமாதித்தனை சார்வதுவும் பிரம்ம மாத்திரம் கல்போல அசைவற்று பிரம்மமாகி களங்கமர இருப்பதுவும் பிரம்ம மாத்திரம் மாயை முதல் உபாதியினால் நான் நான் என்றே மயக்கமுற மதிப்பதுவும் பிரம்ம மாத்திரம் நேயபர ஞானத்தால் பிரம்மம் ஒன்றே நிலத்தெதனோ நிர்ணயமும் பிரம்ம மாத்திரம் ஆயதனாத வித்தையினால் ஜீவனான் என்று அந்நமுற அறிவதுவும் பிரம்ம மாத்திரம் தூய பர விஜயினால் பரன் நான் நின்றே துணிவதுவும் பிரம்ம மாத்திரம் முந்தியதாம் அஜானம் பிரம்ம மாத்திரம் മുളച്ചപദം ചെയ്യുമേ ബ്രഹ്മമാത്രം ബന്ധമൊരു വിജ്ഞാനം ബ്രഹ്മമാത്രം പരമാന മുക്തിയുമേ ബ്രഹ്മമാത്രം ദ്വന്ദ്മുറു വിവകാരം ബ്രഹ്മമാത്രം ദ്വൈതനില പരമാർത്ഥം ബ്രഹ്മമാത്രം സന്തതമും സകലമുമേ ബ്രഹ്മമാത്രം ശംഭുപദം തന്നാണി ശങ്കയില്ലേ നിത്യമാ സിദ്ധിത്ത ബ്രഹ്മമല്ല நிலையாக என்றும் ஒரு பொருளுமில்லை எத்திரமாய் எவையவைதான் எங்கே எங்கே இலங்கிலும் அத்திரமான அவையனைத்தும் அத்வைத பூரணமாய் ஐயாசத்தாய் ஆன்மாவாய் அமந்த பர பிரம்மேயாம் சத்திய சீத் சுகவடிவாம் வடிவாம் சிவன் தன்னானை சாற்றியது சத்தியமே சங்கையில்லை இல்லை நான் என்றும் சங்கையில்லை இல்லை பிரம்மமதே நான் என்றும் சங்கையில்லை பிரம்மமதே நீ என்றும் சங்கையில்லை பிரம்மமதே நீ என்றும் சங்கையில்லை பிரம்மமதே மற்றோரும் சங்கையில்லை பிரம்மமதே மற்றோரும் சங்கையில்லை பிரம்மமதே சகலமுமாம் சங்கையில்லை பிரம்மமதே சகலமுமாம் சங்கையில்லை பிரம்மமலாத அணுவும் இல்லை அணுவும் இல்லை பிரம்மமலாத அணுவுமில்லை அணுவுமில்லை சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம் சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம் பரமசிவன் உபயத்திரு பதம் தன்னானை பரமசிவன் உபயத்திரு பதம் தன்னானை உரை உரைத்தருமிவ் அர்த்தமெல்லாம் சத்தியம் தான் உரை உரைத்தருமிவ் அர்த்தமெல்லாம் சத்தியம் தான் ஜெகஜீவ பரங்களென தோன்ற நின்ற சகலமுமே சந்ததமும் பிரம்மம் என்றே புகழ்கின்ற இப்பொருளை யாவரேனும் புகன்றாலும் பிறருக்கு போதித்தாலும் சுகமாக கேட்டாலும் அதனால் அன்னோர் சுத்தபர ஞானத்தை விரைவில் பெற்று அகமேவும் அந்த எல்லாம் உடனே நீங்கி ஆனந்த பூரணமாம் பிரம்மமாவ எள்ளளவும் அயலின்றி எல்லாம் என்றும் ஏகபர பிரம்மமதா இருந்த போதும் கள்ளமுரு மனதுடையோர் பரசிவத்தின் கருணையிலா குற்றத்தால் வேறு வேறாய் உள்ளமதில் உணர்ந்து மகாபவதுக்கத்தை உருவதனால் மூச்சுவெலாம் எவ்விதத்தும் தள்ளவன பரமசிவன் கருணை பெற்றே தமது பவ துக்கத்தை தவிர்க்க வேண்டும் பரமசிவன் கருணையினால் அகட ஞானம் பற்றியதால் பவதுக்கம் விடுப்பதற்கிங்கு அரியமறை ஆதியினால் அந்த அந்த அதிகாரி கண்குணமாய் அறியப்பட்ட கிரி முதல் அநேகவித ஹேது உண்டு கிளத்திய அவ் ஹேதுக்குள் சபனாதி உரமதுவாம் அவற்றுக்குள் பிரம்ம தியானம் உத்தமமாம் அதனாலவ் அருள் சித்திக்கும் ஆதலினால் அறிவுற்று காண்பவெல்லாம் அகண்டபரி வானபர பிரம்மம் என்றும் ஓதிய அப்பர பிரம்மோ நானு என்றும் வழிவரவே செய்கின்ற பிரம்ம தியான சாதனையால் பரமசிவன் அருளை சார்ந்து சலனமிலா அகண்டான்ம ஞானம் பெற்று போதகன பரபிரம்மம் தானேயாகி பொல்லாத பவத்துயிரை போக்க வேண்டும் சதானந்த வடிவான பரேசன் முன்னம் சாலவுமே கருணையினால் அருளி செய்த உதாரமதாம் பொருளிதனை இன்றெல்லோர்க்கும் உபகாரமாக நினக்கிங்குரைத்தேன் எதாகினும் ஓரளவும் இதில் ஐயமில்லை யமதீசன் இயம்பியதில் ஐயம் ஏது நீதாக அறிபமுன் இவன் அன்னோனுக்கு நிச்சலமாம் பரம்பொருளை நிகழ்த்தினானால் சின்னமேவும் விசித்திர ஜீவரும் சிறிதிலாதெங்கும் வியாபிக்குமீசனும் பின்னமேவும் விசித்திர ஞாலமும் பிரம்ம மாத்திரமின்றிங்கு பேசுதல் தொன்னும் அன்பர்கள் மேவிய இப்பவ துன்பம் யாவும் துடைத்திட வேண்டியே அன்ன ஆனந்த தாண்டவ மாடுனம் ஆண்டவன் தன்ன கண்ட ஸ்வரூபமே நம் ஆடவன் தன்ன கண்ட ஸ்வரூபமே